கோயில் சுவாமி திரு நடராச பெருமான் திருவடி போற்றி தேவி திரு சிவகாமி அம்மை திருவடி போற்றி திருநாவுக்கரசு நாயனாரின் இருபத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் இது திருச்சி தம்பரம் கருநட்ட கண்டனை அண்டத்தலைவனை கற்பகத்தை கருநட்ட கண்டனி அண்டத்தலைவனை கற்பகத்தே கற்பகத்தே கற்பகத்தே சிறுநட்ட மும்மகில் எய்ய வல்லானை செந்தி முழங்க சிறுநட்ட மும்மகில் எய்ய வல்லானை செந்தி முழங்க மாடியை பிள்ளைக்கு இறையை சிற்றம்பலத்து திருநட்ட மாடியை பிள்ளைக்கு இறையை சிற்றம்பலத்து பெருநட்ட மாடியை வானவர் கோனன்று வாழ்த்துவனே பெருநட்ட மாடியை வானவர் கோனன்று வாழ்த்துவனே வாழ்த்துவனே வாழ்த்துவனே வாழ்த்துவனே வாழ்த்துவனே ஒன்று இருந்து நினைவின்கள் உந்தமக்கு ஊனமில்லை நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை தில்லையுள் பலத்து நட்டம் ஒன்று இருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை கன்றிய காலனை காலார்கடிந்தான் காலார்கடிந்தான் அடியவர்க்க அடியவர்க்கா காலனை காலார்கடிந்த சென்று தொழுமின்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் சென்று தொழுமின்கள் என்று வந்தா என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பேல் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் ஒன்று இருந்து நினைமின்கள் தில்லையுள் சித்தம் பலத்து நட்டம் சென்று தொழுமின்கள் என்று வந்தாய் என்னும் எம் பெருமான் தன் திருக்குறிப்பே கண்மனவீர் கழியும் கருத்தே சொல்லிக் காண்பது என்னே ஆன நன்மனவர் நவில் பிள்ளையுள் சித்தம் பலத்து நட்டம் பொன்மலையில் வெள்ளி குண்டது போல பொலிந்து இலங்கி என் மனமே ஒன்றி புக்கனன் போந்த சுவடு இல்லையே குனித்த புருவமும் கொவ்வச் செவ்வாயிற்கும் சிரிப்பும் பனித்ததடையும் பவளம் போல் மேனியிற்பால் வெண்ணீரும் இனித்தம் உடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே புனித்த புருவமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே கொவ்வச் செவ்வாயிற்கும் சிரிப்பும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவது இந்த மாநிலத்தே பனித்த சடையும் காணப்பெற்றால் பவளம் போல் மேனீர் பால் வெந்நீரும் காணப்பெற்றால் இனித்தம் உடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே வாய்த்தது நந்தமக்கு இதோர் பிறவி மதித்திடுமின் பார்த்தற்கு பாசுபதம் அருள் செய்தவன் பத்தருள்ளி பத்தருள்ளீர் கொத்தன்று முப்புறம் தீவளைத்தான் தில்லையம்பலத்து கூத்தனுக்கு ஆட்பட்டிருப்பதன்றோ நந்தம் கூழைமையே ஏன பொற்செடை பொன்போல் மிளிர பூரி கணங்கள் காத்தன கொட்டி அரித்தன பல்குணற்பூத பணம் ஆத்தன கொட்டி அரித்தன பல்குரட்பூத கணம் தேத்தன என்றீதை வண்டுகள் பாடும் சிற்றம்பலத்து கூத்தனிற் கூத்து வல்லார் செந்தன் கோல் வளைக்கு கூத்தனில் கூத்து வல்லார் உளரோ என்றன் கோல் வளைக்கே நன்ன முடிகொண்ட மத்தமும் மண்ணின் நோக்கும் முருவலிப்பும் துடி கொண்ட கையும் துதைந்த வெண்ணீரும் சுரிகுழலால் படிகொண்ட பாகமும் பாய்புலித்தோனும் என் பாவி நெஞ்சில் குடிகொண்டவா தில்லையம்பல கூத்தன் குறை கடலே படைக்கலமாக உன் நாமத்து எடுத்து அஞ்சு என்னாவிற்கொண்டே படைக்கலமாக உன் நாமத்து எடுத்து அஞ்சு என் நாவிற்குண்டேன் இடைக்கலமல்லேன் எழுப்பிறப்பும் உனக்காட் செய்கின்றேன் துடைக்கினும் போகேன் தொழுது வணங்கி தூநீர் அணிந்து உன் அடைக்கலும் கண்டாய் அணிதில்லை சிற்றம்பலத்து அரணே சிற்றம்பலத்து அரணே உன் நாமத்து எடுத்து அஞ்சு படைக்கலமாக என் நாவிற்குண்டே சிற்றம்பலத்து அரணே இடைக்கலமல்லேன் சிற்றம்பலத்து அரணே எழுப்பிறப்பு உனக்கு ஆற்றெய்கின்றேன் சிற்றம்பலத்து அரணே துடக்கிடும் போகேன் சிற்றம்பலத்து அரணே தொழுது வணங்கி தூ நீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணிதில்ல சிற்றம்பலத்து அரணே ஆன பொன்னொத்த மேனி மேல் வெண்ணீர் அணிந்து குறிச்சடைகள் மின்னொத்திலங்க பலிதேர்ந்து உடலும் விடங்க வேட சின்னத்தினால் மலி ஏன விடங்க வேட சின்னத்தினால் மலி தில்லையுள் சித்தம்பலத்து நட்டம் என் அத்தன் ஆடல் கண்டு இன்புற்றதால் இவ்விரு நிலமே சாடையெடுத்தது தக்கந்தன் வேள்வியிற் சந்திரனே சாடையெடுத்தது தக்கந்தன் வேள்வியிற் சந்திர எடுத்தது காலனை விட எடுத்தது காலனை நாரணன் நான் முகனும் தேட எடுத்தது பிள்ளையுள் சிற்றம்பலத்து நட்டம் தேட எடுத்தது தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் ஆட எடுத்திட்ட பாதமன்றோ நம்மை ஆட கொண்டதே ஆடையெடுத்திட்ட எடுத்திட்ட மாதமன்றோ நம்மை ஆட்கொண்டதே ஆட்கொண்டதே நம்மை ஆட்கொண்டதே ஆட்கொண்டதே நம்மை ஆட்கொண்டதே ஆடையெடுத்திட்ட எடுத்திட்ட மாதமன்றோ நம்மை